திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் அகத்தியான் பள்ளி திருச்சிற்றம்பலம் வாடிய வெண் தலை மாலை சூடி மயங்கீருள் நீடுயர் கொள்ளி விளக்கு ஆக நீ நிவந்தேரீ ஆடிய எம் பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையாம் பாவமே துன்னம் கொண்ட உடைய துதைந்த வெண்ணீற்றினான் மன்னும் கொன்றை மதமத்தோ நான் மாநக அன்ன தங்கம் பொழில் சோழ் அகத்தியான் பள்ளியை உன்னோ செய்த மனத்தார்கள் தம்பினை ஓடுமே உடுத்ததுவும் புலி தோல் பலி திரிந்துண்பது கடுத்து வந்த கழற்காலன் தன்னையும் காலினால் அடுத்ததுவும் பொழில் சோழ் அகத்தியான் பள்ளியான் தொடுத்தது ஊஷரோ மோப்புறம் துகளாகவே காய்ந்ததுவும் அன்று காமனை நேற்றே கண்ணினால் பாய்ந்ததுவும் கழற்காலனை பண்ணினான் மறை ஆய்ந்ததுவும் பொழில் சோழ் அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததுவும் இமவான் மகளொரு பாகமே போர்த்ததுவும் கரியின் ஒரே புலி தோலுடை கூர்த்ததோர் வெண்மழுவும் வேந்தி கோளரவம் மறை கார்த்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் பார்த்ததுவு மரணம் படரெறி மூழ்கவே தெரிந்ததுவும் கணையொன்று முப்புறம் சென்றூடன் எரிந்ததுவும் முன்னெழிலார் மலருரைவான் தலை அறிந்ததொபும் பொழில் சோழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததுவும் உமையாளோர் பாகம் புனைதலே ஓதியெல்லாம் உலக கோர் பொருளாகிமை ஜோதி என்று துழுவார் அவர் துயர் தீர்த்திடும் ஆதியங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே செருத்தது உந்த கண் வேள்வியை திருந்தார் பூரம் ஒருத்ததுவும் ஒளிமா மலருரைவான் சீரம் அறுத்ததுவும் பொழில் சோழ் அகத்தியான் பள்ளியான் இருத்ததுவோ மரக்கந்தன் தோள்கள் இருபதே சிரமுனல மதிமத திகழ் கொன்றையும் அறவு மல்கும் சடையான் அகத்தியான் பள்ளியை பிரமனோடு திருமாலும் தேடிய பேற்றிமை பரவ வல்லாரவர் தங்கள் மேல் வினை பாருமே செந்துவராடையினாரும் வேற்றரையே தீரே பொந்தியிலார்களும் பேசும் பேச்சவை பொய் மொழி அந்தணங்கள் பிறான் அகத்தியான் பள்ளியை சிந்தி மின்னும் வீணை ஆனவை சிதைந்தோடுமே சிந்தி மின்னும் வினையான அவை சிதைந்தோடுமே ஞாலமல்கோ தமிழ்ஞான சம்பந்தன் மாமையில் ஆளும் சோலை புடை சூழ் அகத்தியான் பள்ளியுள் சூல நல்ல படையான் அடி தொழுதே தீய மாலை வல்லாரவர் தங்கள் மேல் வினை மாயுமே சுவாமி அகஸ்தீஸ்வரர் அம்பாள் பாகம் பிரியாள் நாயகி திருச்சிற்றம்பலம்